திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் இயற்றிய திரு இசைப்பா ஸ்தலம் திருச்சாட்டிய குடி திருச்சிற்றம்பலம் பெரியவ கருணை இளநிலாயெரிக்கும் பிறைத்தவள் சடை முழு பவிழ்ந்து தரியுமா சுழியங்குழை மிளிர்ந்திருப்பால் தாழ்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இரு கை கூம்பின கண்டலர்தபாமுகமேழிருக்கையில் இருந்த ஈசனுக்கே பாந்தள் பூணாரம் பரிகலம் கபாலம் படந்தவர் தனமிருதன்பர் மார்ந்த கண்ணருவே மஞ்சனச்சாலை மலை மகள் மகிழ் பெருந்தேவே சாந்தமும் திருநீர் அருமறை கீதம் சடைமுடி சாட்டிய குடியார் ஏந்தழில் இதயோ கோயில் மாளிகை ஏழிருக்கையுள் இருந்த ஈசனுக்கே தொழுது பின் செல்வ அயன் முதற் கூட்டம் தொடர்வன மறைகள் நான்கே நீனும் கழுதுரு கரி காடுரை விடம் போர்வை கவந்திகை கரியுரி திரிந்தூண் தழலுமிழரவம் கோபணம் பளிங்கு செபவடம் சாட்டிய குடியார் இழுதுனை சொரிந்தோம்பழலொளி விளக்கேள் இரு இருக்கையில் இருந்த ஈசனுக்கே பதிக நான் மறைத்தும் புருவும் நாரதரும் பறிவோடு பாடு காந்தர்பர் கதியேலாமரங்கோ பிணையல் மூவுலகில் கடியிருள் திரு நடம் புரியும் சதியேலார்கதியில் ஒலி செய்யும் கையில் தமரூகம் சாட்டிய குடியார் இதயமாம் கமலோ கமலவர்த்தனையே இருக்கையில் இருந்த ஈசனுக்கே திருமகன் முருகன் தேவியேல் உமையாள் திருமகள் மருமகன் தாயாம் மருமகன் மதனன் மாமனேலிமவான் மலையுடையரையர்த்தம் பாவை தருமலீவளனாம் சிவபூரன் தோழன் தனபதி சாட்டிய குடியார் இருமுகம் கழல் மூன்றேழுகை தலம் ஏழ் இரு கையில் இருந்த ஈசனுக்கே அனலமே புனலே அனிலமே புவனி அம்பரா அம்பர தளிக்கும் கனகமே வெள்ளி குன்றமே என்றன் களை கணே களை கண்மற்றில்ல தனியனேனுள்ளோ கோயில் கொண்டருளோ செய்வனே சாட்டிய குடியார்க்கு இனிய தீங்கனியாய் ஒழிவர நிறைந்தேள் இருக்கையில் இருந்தவாயியல்பே செம்போனே பவள குன்றமே நின்ற திசை முகன்மால் முதற் கூட்டத்து அன்பரானவர்கள் பருகும் மாறமுதே அத்தனே பித்தனேனுடைய சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரா சாட்டிய குடியார்க்கு இன்பனே எங்கும் ஒழிவர நிறைந்தேழிருக்கையில் இருந்த வாரியம்பே செங்கணா போற்றி திசைமோகா போற்றி சிவபூர நகருள் வீற்றிருந்த அங்கணா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி தங்கள் நான் மறை நூல் சகலமும் கற்றார் சாட்டிய குடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி ஏழிருக்கை இறைவனே போற்றியே போற்றி சித்தனே அருளாய் செங்கணா அருளாய் சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனேயருளாய் அமரநேயருளாய் அமரர்கள் அதிபநேயருளாய் தத்தோ நேர்படுகர் தண்டலை சூழல் சாட்டிய குடியுள் ஏழிருக்கை முத்தனே அருளாய் முதல்வனே அருள் முன்பாய் முன்னவா துயர் கெடுத்தெனக்கே தாட்டரும் பழன பைம்பொழிற்படுக தண்டலை சாட்டிய குடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கும் ஏழிருக்கை இருந்தவன் திருவடி மலர்மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் கழறு சொல் மாலை ஈரைந்து மாட்டிய சிந்தை மைதற்கு அன்றே வளரோழி விளங்குவானுலகே சுவாமி வேதநாதர் அம்பிகை வேதநாயக்கி திருச்சிற்றம்பலம்